அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள மன்னரைகளை கடந்து சென்றார்கள் அவற்றை தன் முகத்தால் முன்னோக்கி யா அஹ்லல் குபூர் யஃபிருல்லாஹு வலக்கும் அந்தும் சலஃபுனா வ பில் என்று கூறினார்கள் திருமிதி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று இது ஹசன் என திருமதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் மன்னரை வாசிகளே உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டுமாக எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக நீங்கள் எங்களை முந்தி சென்றவர்கள் நாங்கள் உங்களை பின்தொடர்பவர்களாக உள்ளோம்